திருச்சிற்றம்பலம் நாடு நடுநாடு ஸ்தலம் எருக்கத்தம் புலியூர் திருச்சிற்றம்பலம் படையார் தரு பூத பகடாரூரி போர்வை உடையானுமையோடும் உடனாகிடு கங்கை சடையான் எரு கத்தம் புலியோர்த்தகு கோயில் விடையான் அடியேத்த மேவாவினை தானே இளையார்த்தரு சூல படையம் பெருமானாய் நிலையார் மதில் மூன்று நீராய் விழ வைத சிலையான் எரு கத்தம் புலியூர்த்திகள் கோயில் கலையான் அடியேத்த கருதாவினை தானே விண்ணோர் பெருமானே விகிர்தாவிடையூர்த்தி பெண்ணான் அலியாகும் பித்தா பிறை சூடி எண்ணாரெரு கத்தம் புலியோருகின்ற அண்ணா எனவல்லார் கடையாவினை தானே அறையார் தரு நாகம் அணிவான் அலர் மாலை விரையார்த்தரு கொன்றை உடையான் விடையேறி வரையானிரு கத்தம் புலியூர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர்ந்தீருவாமே பிறார் முலையாளை பாகம் மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறான் கத்தம் புலியூரிரையானை வேறா நினைவாரை விரும்பாவினை தானே நகுபண்டலை ஏந்தி நானாவீதம் பாடி புகுவானயம் பெய்ய புலித்தோல்பியர் கீட்டு தகுவானேறு கத்தம் புலியூர்த்தகைந்தங்கே தொகுவான் கழலேத்த தொடராவினை தானே ஆவாவென அரக்கன் அலர அடர்த்தீட்டு தேவா என அருளார் செல்வங்கொடோ தீட்ட புலியூர் மிகு கோயில் தேவே என அல்லல் தீர்த்தல் திடமாமே மறையான் நெடுமால் காண் வரியான் மழுவேந்தி நிறையாமதி சூடி நிகழ்மோத்தின் தோத்தே இறையானிரு கத்தம் புலியூரிடம் கொண்ட கரையார்மிடற்றானை கருத கேடும் வினையே புத்தரரு கர்த்தம் பொய்கள் புறம் போக்கி சுத்திதரித்துரையும் ஜோதி உமையோடும் நித்தன் புலியூர் நிகழ்வாய அத்தன் அரவன் தன் அடியே அடைவோமே ஏறாறு கத்தம் புலியூர் புலியூர்பூரைவானை சீரார்த்திகள் காழி திருவார் சம்பந்தன் ஆரா அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பாராரவரேத்த பதிவானுரைவாரே சுவாமி நீலகண்டேஸ்வரர் அம்பாள் நீலமலர் கண்ணி திருச்சிற்றம்பலம்